திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறை ஸ்தலம் திருக்கெடில வட வீரட்டானம் பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் சுண்ணவெஞ்சந்தன சாந்தும் சுடர் திங்கட்சூளாமணியும் வண்ண வண்ணபுரிவையுடையும் வளரும் பவள நிறமும் அண்ணலரண்முரணேரும் அகலம் வளாய அரபும் தின்னன் கெடில புனலும் உடையாரொருவர் தமர்னாம் அஞ்சுபதியாதொன்றோமில்லை அஞ்ச வருவதுமில்லை பூண்டதோர்கேழல்லையேறும் பொன் திகழாமை புரள நீண்டத்தின் தோல்வலம் சூழ்ந்து நிலா கதிர் போல வெண்ணூலு காண்தகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டங்க கொடியோ ஈண்டு கெடியில புனலும் உடையாரொருவர் தமர் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை ஒத்தவட திளநாகம் உருத்திரப்பட்டமிரண்டும் முத்துவட கண் கொடிகையும் முளை தெழுமோ விலை வேலும் சித்தவடமுமதீகை சேனுயர் வீரட்டம் சூழ்ந்து தத்தும் கெடில புனலும் உடையாரொருவர் தமர்னாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை மடமான் மறி போர்கலையும் மழுப்பாம் பொருகையில் வீணை குடமால் வரையத்தின் தோளும் குனி சிலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகம் இருநில நேற்ற சுவடோ தடமார்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை பல பல காமத்தராகி பதை தெழுவார் மனத்துள்ளே கலமல கேட்டு திரியும் கணபதி என்னும் களீரும் வலமேந்திரண்டு சுடரும் வான்கையிலாயமலையோ நலமார்கெடில புனலும் உடையாரொருவர் தமர்னாம் அஞ்சுவதியாதென்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை கரந்தன கொள்ளி விளங்கும் கரங்கு துடியின் முழக்கம் பரந்த பதீனங்கணமும் பயின்றறியாதன பாட்டும் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும் நிரந்த கெடியில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்சவருவதோ இல்லை கொலைவரி வேங்கை அதழும் கொலவோடிலங்கு போத்தோடும் விலை பெரு சங்க குழையும் விலையில் கபால கலனும் மலைமகள் கை கொண்ட மார்பும் மணியார்ந்திலங்கு மிடரும் உலவு கெடில புனலும் உடையாரொருவர் நாம் அஞ்சுபதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை ஆடல் புரிந்த நிலையும் அற இல அறவும் பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரங்கொள் கருவி நாடற்கரியதோர் கூத்தும் நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து ஓடும் கெடில புனலும் உடையாரொருவர் தமர் நான் அஞ்சுபதியாதொன்றுமில்லை அஞ்சபருவதுமில்லை வருவதுமில்லை சூழுமரவ துகிலும் கிழி கோவண கீழும் யாழின் மொழிய வளஞ்ச அஞ்சாதருவரை போன்ற விழமுறித்த நிலையும் விழி பொழில் வீரட்ட சூழ்ந்து தாழும் கெடில புனலும் உடையாரொருவர் தமர்னாம் அஞ்சுபதி யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை நரம்பிழு கைகள் பிடித்து நங்கை நடுங்கமலையை உரங்களெல்லாம் கொண்டெடுத்தான் ஒன்பதும் ஒன்று மலர வரங்கள் கொடு தருள் செய்வான் வளர்பொழில் வீரட்டம் சூழ்ந்து நிரம்பு கெடியில புனலும் உடையாரொருவர் அஞ்சுபதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பலம்